வசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா பெண்களுக்கு அவர்கள் தனியாக ஜமாத்தாக தொழலாமா அப்படின்னு ஒரு சகோதரர் கேட்குறாங்க ஷாஃபி முதுகுவில் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்கள் அவர்கள் ஒரு ஜமாத்தாக தனியாக தொழலாம் ஒரு பெண்ணை அதற்கு இமாமும் இமாமத்தும் செய்யலாம் அவங்கள்ட்ட அதற்கு இடம் இருக்குது ஹனஃபி முதுகுவில் பெண்கள் அப்படி ஜமாத்தாக நடத்துவது என்பது விரும்பத்தக்கதல்ல குரு என்று சொல்லப்படுது அதே போல் அதே சகோதரர் கேட்டிருக்கிறாங்க பெண்கள் பயணத்தில் வழியில் தொழும்போது அங்கே அந்நி ஆண்கள் இருந்தால் முகத்தை மறைத்து கொண்டு தொழ வேண்டுமா என்று அந்நி ஆண்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அதாவது தொழக்கூடிய திசையில் தொழுகின்ற திசையில் அந்நி ஆண்கள் எதிராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க முகத்தை மறைத்து கொண்டு தொழுவதுதான் சிறந்தது ஒல்லாஹு